நாயகி நான்முகி நாராயடி கை ಕೈನಳಿನ ಪೊಂಜಸಾಯಗಿ சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சேவாயகி மாலினி வராகி சோலேனி மாதங்கியல் ராயகி ஆதிமுடையாள் சரணம் அருண் நமக்கே